السلام عليكم ورحمة الله وبركاته حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا صدق الله العظيم கண்ணியத்திற்குரிய உலமாக்களே அன்பார்ந்த பெரியார்களே சுறார்களே வாலிபர்களே எல்லாம் வல்ல அல்லாஹத்து தபாரக்வ தாலாவின் பேரருளும் நம் உயிரிலும் மேலான அனலம் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் நல்லாதும் ஷபாஅத்தும் நம் அத்தனை பேர் மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் உண்டாவதாக அல்லாஹ் தௌபி செய்வானாக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அல்லாஹத்து தபாரத்வ தாலா இந்த உலக மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய பொறுப்பை சுமந்தவர்களாக நபிமார்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே அனுப்பி வைத்தான் காலத்துக்கு காலம் இடத்துக்கு இடம் நேரத்திற்கு நேரம் அந்த மக்கள் எம்மொழியை பேசுவார்களோ அம்மொழியை பேசக்கூடிய மக்களிலிருந்தே அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைத்து அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கும் நலவுகளை எடுத்துச் சொல்லுவதற்கும் பாவமான காரியங்களிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கும் தடுப்பதற்கும் இதுதான் அவர்கள் சுமந்து வந்த தீனின் பணியாக அல்லாஹுடைய சூதுத்துவமாக விசாலத்தாக இருந்தது இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய படைப்பினங்கள் அனைத்துமே ஜோடு ஜோடாக படைக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் பரானில் கூறி காட்டுவதை போன்று உங்கள் அனைவரையும் நாங்கள் ஜோடி ஜோடாக படைத்து வைத்திருக்கிறோம் ஒருவருடைய தேவை மற்றவரோடு இணைகின்ற நேரத்தில் தான் அவருடைய தேவை பரிபூர்ணத்துவம் அடைகிறது தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது எனவே ஒன்றில்லாமல் இன்னும் ஒன்றோடு நான் வாழ்ந்து முடித்து விடுவேன் வாழ்ந்து நான் எல்லாவற்றையும் அனுபவித்து விடுவேன் என்று ஒரு மனிதன் சொல்லுவானையாக இருந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ணத்துவம் இருக்க மாட்டாது மன நிம்மதி இருக்க மாட்டாது சந்தோஷம் அங்கே குடிகொள்ள மாட்டாது எனவே கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே அல்லாஹ் ஒரு இணைப்பை பிணைப்பை ஒரு இறுக்கமான ஒரு அன்பை அல்லாஹ் வைத்திருக்கிறார் அதுதான் நிகா திருமணம் இந்த திருமணத்தின் மூலமாக பிள்ளை பாக்கியங்களை கணவனும் மனைவியும் சேர்ந்து பெற்றோர்களாக அவர்கள் திகழ்கிறார்கள் கணவன் மாறாக மனைவி மாறாக அவர்கள் கணிக்கப்படுகிறார்கள் இந்த உலகத்தில் குழந்தை பாக்கியங்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக ஒரு சாதனமாக இந்த குழந்தை பாக்கியங்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாக அல்லாஹ் திருமணத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார் நபிமார்களும் நிக்காக முடித்தார்கள் பிள்ளைகளை கொண்டார்கள் தங்களுடைய பிள்ளை செல்வங்களுக்காக அல்லாஹவிடத்திலே நன்றியும் தெரிவித்தார்கள் அல்லாஹை நாவார மனநிறைவோடு அல்லாஹை புகழ்ந்தார்கள் சுக்கூர் செய்தார்கள் ஹலீலு ரஹ்மான் இப்ராஹிம் அலஹி சலாத்து அசலாம் என்னவர்கள் இரண்டு ஆண் குழந்தைகளை தன்னுடைய மடியிலே வைத்திருக்கிறார்கள் அவர்கள் நபி இஸ்மாயில் சலாம் நபி இஸ்ஹாக் அலஹி சலாத்து அசலாம் அந்த இரண்டு குழந்தைகளை பார்க்கிறார்கள் சந்தோஷத்தோடு குழந்தை செல்வங்கள் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் பெற்றோர்களுக்கு என்ன ஞாபகம் வரும் என்ன சிந்தனை வரும் என்னுடைய பிள்ளை எங்களுடைய குழந்தை செல்வங்கள் என்னை போல வந்திருக்கிறார்கள் இப்படி ஏதாவது ஒரு சிந்தனை தான் வருமே ஒழிய இந்த குழந்தை செல்வங்களை தந்து என்னுடைய மனதையும் என்னுடைய ஆத்மாவையும் சந்தோஷப்படுத்தி இறைவனை எத்தனை பெற்றோர்களுக்கு ஞாபகம் இருக்க போகிறது நம் இப்ராஹிம் அலஹி சலாத் வசலாம் அன்னவர்கள் இரண்டு பிள்ளைகளையும் பார்க்கிறார்கள் பார்த்தவுடன் அந்த குழந்தை செல்வங்களுடைய முகத்தில் தெரிந்ததெல்லாம் அல்லாஹுடைய நியமத்து தான் அல்லாஹுடைய வல்லமைதான் அல்லாஹுடத்திலே துவா செய்கிறார்கள் الحمد لله الذي وهب لي على الكبر إسماعيل وإسحاق إن ربي لسميع الدعاء இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் எனக்கு குழந்தை செல்வங்களாக தந்த இறைவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்று அந்த குழந்தைகளை தனக்கு தந்ததற்காக அல்லாவுக்கு நாவார மனநிறைவோடு நன்று செலுத்தினார்கள் சுக்குர் செய்தார்கள் இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாமன் அவர்கள் இப்படித்தான் அனைத்து நபிமார்களும் தனக்கு கிடைத்த ஒரு சாலையான மனைவி கிடைத்ததற்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்தினார்கள் குழந்தை பாக்கியங்களை பெற்றதற்காக அந்த குழந்தைகளை தந்ததற்காக நபிமார்களான ரசூல்மார்களான நம் முன்னோர்களான நல்லோர்கள் அனைவருமே அல்லாவுக்கு சுக்கூர் செய்தார்கள் நன்றி தெரிவித்தார்கள் ஆனால் நம்மில் பல பேர் பெற்றோர்களாக இருக்கிறோம் பல பிள்ளைகளுக்கு தாயாக தகப்பனாக இருக்கிறோம் நம்முடைய குழந்தை செல்வங்கள் யாரையும் அல்லா ஊமையர்களாக ஆக்கவில்லை நன்றாக பேசக்கூடிய பேச்சாற்றலை அல்லா கொடுத்திருக்கிறான் இதனை நினைத்தால் என்றால் ஒரு நாளைக்கு அல்லாவுக்கு சுக்கூர் செய்திருப்போமா நன்றாக கேட்கக்கூடிய செவிப்புலன்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் எங்களுடைய குழந்தைகளை அல்லாஹ் செவிடாக்கவில்லை இது நினைத்தாவது ஒரு தடவையாவது இல்லா என்று சொல்லி இருப்போமா நன்றாக ஓடியாடக்கூடிய கால்களையும் கைகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் எங்கள் குழந்தை செல்வங்களை அல்லாஹ் முடமாக்கவில்லை நொண்டியாக்கவில்லை இது நினைத்தாவது இல்லா என்று அல்லாவுக்கு ஷிக்கூர் செய்திருப்போமா நன்றாக பார்க்கக்கூடிய பார்வை எல்லாம் கொடுத்திருக்கிறான் எங்களுடைய குழந்தை செல்வங்களை எல்லாம் குருடாக்கவில்லை எத்தனையோ கண் விழிகள் அத்த அந்தகர்களை பார்க்கிறோம் குருடர்களை பார்க்கிறோம் என்னுடைய குழந்தை செல்வங்களை அல்லாஹ் எந்த குறையும் இல்லாமல் பூரணமான ஆரோக்கியத்தோடு அவனுடைய நியமத்தோடு அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானே இதனை நினைத்தாவது நாங்கள் என்றாவது ஒரு நாளைக்கு சுக்குர் செய்திருப்போமா நன்று என்பது மனிதனுக்கு தெரியாத ஒரு வார்த்தை நன்று என்பது மனிதனுக்கு தெரியாத ஒன்று எனவேதான் மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்னல் மனிதன் எப்படியானவன் தெரியுமா அவனுடைய ரப் அவனுக்கு எவ்வளவுதான் மலையளவு நியமத்துக்களையும் அருள்களையும் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அந்த ரப்புக்கும் மனிதன் நன்றி செலுத்த மாட்டான் அவன் நன்றி கட்டவன் என்று இந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கொரானிலே அல்லாஹ் சொல்லிவிட்டான் அந்த வார்த்தையை நிரூபிக்கக்கூடிய உண்மைப்படுத்தக்கூடிய மக்களாகத்தானே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அனைத்துமே ஞாபகத்தான் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹுடைய அருள் தான் நபி இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் என்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள் ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما எவ்வளவு ஒரு ஆழமான துகா எவ்வளவு ஒரு அழகிய துகா அல்லாவிடத்திலே கேட்கிறார்கள் யா அல்லா என்னுடைய மனைவியை பாலியான மனைவியாக ஆக்கி தருவாயாக மனைவி கேட்கிறார் யா அல்லா என்னுடைய கணவனை ஒரு பாலியான கணவனாக்கி தருவாயாக ஒரு கணவனுடைய துகாவும் ஒன்றுதான் மனைவியுடைய துகாவும் ஒன்றுதான் என்ன அது சாலிஹான கணவன் சாலிஹான மனைவி இருவருடைய துவாவும் ஒன்றாக அல்லாவிடத்திலே இணைகிறது அல்லா இருவரையும் சந்தோஷமான தம்பதிகளாக அல்லாஹ் ஆக்கி விடுகிறார் சாலியான மனைவி சாலியான கணவன் படைத்த ரப்பை வணங்க வேண்டும் அல்லாவுடைய ரசூனுடைய கட்டளைகளை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் பெரியோர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் சிறியோர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் குடும்பத்தில் உள்ள உறவினர்களை அரவணைத்து வாழ வேண்டும் துண்டித்து வாழக்கூடாது மக்களுடைய கல்வை புண்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது மக்களுடைய மனதை வென்றெடுக்கக்கூடிய இனிமையான கனிவான அன்பான பாசமான வார்த்தைகளை பேசக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் எப்படி ஒரு துகாவை கேட்கிறார்கள் சாலியான கணவனை எனக்கு தருவாயாக என்று மனைவி கேட்கிறாள் கணவன் கேட்கிறார் என்னுடைய மனைவி ஒரு சாலியான மனைவியாக ஆக்கி தருவாயாக இப்ப கணவன் மனைவி அல்லாஹிடத்துல துவா கேட்கிறாங்க கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்தால் அந்த இல்லற வாழ்க்கையின் பேரு அறிக்கை முடிவு என்ன குழந்தை பாக்கியங்கள் சந்தோஷமான கணவன் மனைவியுடைய அந்த உறவுடைய வாழ்க்கையின் பேர் என்ன குழந்தை பாக்கியங்கள் எனவே கணவன் மனைவி மல்லாடத்துல இப்ப துவா கேட்கிறாங்க எங்களுடைய குழந்தை செல்வங்களை எங்களுக்கு கண் குளிர்ச்சிகளாக ஆக்கி தருவாயாக சாலிஹான கணவன் சாலிஹான மனைவி கண் குளிர்ச்சியான குழந்தை செல்வங்கள் இந்த கணவன் மனைவி பிள்ளைகள் மூவரும் சேர்ந்தால் ஒரு குடும்பமா இல்லையா ஒரு குடும்பம் இப்ப கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் சேர்ந்து அல்லா கிட்ட துவா கேட்கிறாங்க எங்கள் குடும்பத்தை நாலு பேருக்கு வழிகாட்டக்கூடிய இமாம்களாக அல்லா நீ ஆக்கி தருவாயாக பெருமக்களே இந்த துவாவை சற்று சிந்தித்து பாருங்கள் முதலாவது ஒரு கணவன் கேட்டால் தன்னுடைய மனைவி சாலிகா அமைய வேண்டும் ஒரு மனைவி கேட்டால் தன்னுடைய கணவன் சாலிகாக அமைய வேண்டும் இப்ப கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறார்கள் இப்ப துவா கேட்கிறாங்க நாங்க ரெண்டு பேரும் ஒன்றாக இணைஞ்சிட்டோம் இந்த இணைப்பின் பின்னால் அல்லாஹ் எங்களுக்கு செல்வத்தை குழந்தையாக தரப்போகிறான் இப்ப இந்த குழந்தைய சாலிகான பிள்ளையாக நாங்க பெத்தெடுக்கணும் அதுக்கு பின்னால சாலிகான பிள்ளையாக வளர்த்தெடுக்கணும் இது எங்களுடைய பெற்றோர்களுடைய கெட்டித்தனம் அல்ல அல்லாஹுடைய அருள் இருந்தால் மாத்திரமே அந்த பிள்ளை சாலிகான பிள்ளையாக வளரும் இல்லை என்றால் எத்தனை முயற்சிகள் எடுத்து தாயும் தகப்பனும் சாலிகங்களாக நல்லோர்களாக இருப்பார்கள் பிள்ளையை பார்த்தால் சமூகத்தில் பிளவுகளையும் பித்னாக்களையும் பசாதுகளையும் உண்டாக்கக்கூடிய ஒரு குழப்பவாதியாக மகன் இருப்பான் எத்தனை உதாரணங்களை இஸ்லாம் சரியா சொல்லி காட்டுகிறது நபி நூஹ் அலை சலாத்து வசலாம் அண்ணவர்கள் ஒரு நபியாக வாழ்ந்தார்கள் நபியாக வாழ்கிறார்கள் எவ்வளவு துரா கேட்டிருப்பார்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய நேர்வழிக்காக மகனுக்கு அல்லா நேர்வழியை கொடுக்கவில்லை அவன் காபீராக வாழ்ந்தான் குஃப்ரியத்திலே மரணித்த செய்தியை குரான் சொல்லுகிறதா இல்லையா கண்ணியத்திற்குரிய பெருமக்களே எனவே ஒரு கணவனுக்கு சாலையான மனைவி கிடைப்பது என்பது இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய அருள்களுள் மேலான அருள் என்று சொன்னார்கள் சொல்லல்லாஹு அலைஹு சொல்லமன் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹு செல்லமன் அவர்கள் ஒவ்வொரு பெற்றோரையும் பார்த்து சொன்னார்கள் அல்லிமு பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு மூன்று விடயங்களை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் படித்துக் கொடுங்கள் என்று சொன்னார்கள் அதில் முதலாவது உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுடைய நபியை பற்றி சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள் இரண்டாவதாக சொன்னார்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நபியுடைய குடும்பத்தை பற்றியும் சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள் நபியுடைய குடும்பம் என்றால் அகலுல் பை மூன்றாவதாக சொன்னார்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொரானையும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள் இந்த மூன்றையும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமை உரிமை என்று சொல்லல்லாஹு அலைவசம் சொல்லித் தருகிறார்கள் நபி சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் என்னவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நிக்காக முடித்தார்கள் பதினோரு மனம் முடித்தார்கள் அந்த நிக்கா எப்படி நடைபெற்றது எவ்வாறு நடைபெற்றது எந்த சூழலில் அவைகள் எல்லாம் இடம்பெற்றது என்பதனை எல்லாம் இஸ்லாமிய வரலாறு ஆழமாக நெடுங்கதையாக சொல்லிக் கொண்டிருக்கிறது என்னுடைய நேரத்தை நான் கவனத்தில் கொண்டு சில விடயங்களை இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்டுகிறேன் பரம்பரை பரம்பரை முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நபியுடைய மனைவிய நபியுடைய மனைவிமாரை பற்றி நமக்கு யாருக்கும் முழுமையான ஒரு தகவல் இல்லாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஆயிஷாவை பற்றி தெரியும் ஒரு ஹதீஜாவை பற்றி தெரியும் மிகுதி இருக்கக்கூடிய ஒன்பது மனைவிமாரை பற்றியும் அதிகமானவர்கள் தெரியாதவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மாற்று மதத்தை சார்ந்த வருடத்திலே சென்று கேட்டு பாருங்கள் அல்லது அவர்கள் எங்களிடத்திலே பேசுகின்ற நேரத்தில் அவர்கள் சொல்லுகின்ற தகவல்களை வைத்து நாங்கள் ஆச்சரியப்பட்டு போகிறோம் படிக்கின்ற மாணவர்களான எங்களுடைய குழந்தை செல்வங்கள் ஒரு தாயை பார்த்து தகப்பனை பார்த்து நபியுடைய மனைவி மாறை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டால் எத்தனை தகப்பன் எத்தனை தகப்பன்மார் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எல்லாம் தெரிந்தும் ஒன்றும் தெரியாத சமூகமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது வயதில் மணமுடிக்கிறார்கள் ஹதீஜா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் அவர்களுக்கு அப்பொழுது நாற்பது வயது ஏற்கனவே நிக்காக செய்து தலாக் சொல்லப்பட்ட ஒரு விதவை பெண்ணாக மக்காவிலே வாழ்கிறார்கள் மக்காவில் இருந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய சில வர்த்தக தொழில் அதிபர்களுள் சீமான்களுள் பணபலம் படைத்த சிலர்களுள் இந்த பெண்மணி ஹதீஜா ரதியல்லாஹு தாலா அன்ஹா அவர்களும் திகழ்கிறார்கள் அபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய அழகு அவர்களுடைய நற்குணம் அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுடைய நாணயம் வெட்கம் இவை அனைத்தும் அந்த ஹதீஜா ரதியல்லாஹு தாலா அன்ஹா அவர்களை ஈர்த்ததனால் தன்னை நிக்காகு செய்து கொள்ளுமாறு வழி அனுப்பி வைக்கிறார்கள் செய்தி கேட்கிறார்கள் அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி சம்மதித்தார்கள் நிக்காகும் நடைபெறுகிறது கண்ணியத்திற்குரிய பெரும் பெருமக்களே ஹதீஜா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களுக்கு அந்த மக்கள் இரண்டு புனைப்பெயர்களை வைத்திருந்தார்கள் ஒன்று உம்மு ஹிந்த் இன்னும் ஒன்று தாகிரா என்ற இரண்டு பெயர்களை கொண்டு ஹதீஜாவை அழைக்கக்கூடியவர்களாக அன்றைய மக்கள் இருந்தார்கள் நல்லொழுக்க மிக்கவர்களாக சீமானாக வசதி படைத்தவர்களாக கதீஜா ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் திகழ்கிறார்கள் நபி அவர்கள் பதினோரு நிக்காக முடித்தார்கள் ஹதீஜாவுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் நபியின் மூலமாக குழந்தை பாக்கியங்களை கொடுத்தார் ஏனைய ஒன்பது பத்து மனைவிமாருக்கும் யாருக்கும் அல்லா குழந்தை பாக்கியங்களை கொடுக்கவில்லை கதீஜா ரதியல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் மாத்திரம்தான் ஆறு குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள் அது நான்கு பெண் குழந்தைகளும் இரண்டு ஆண் குழந்தைகளையும் பெற்றெடுக்கிறார்கள் மக்களுடைய மண்ணில் வைத்து அந்த நான்கு பெண் குழந்தைகள் யார் ஜைனப் ரதி அல்லாஹு தாலா அன்ஹா ருக்கையா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா உம்மு குல்சூம் ரதி அல்லாஹு தாலா அன்ஹா ஃபாத்திமா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா இந்த மூன்று நான்கு மகள்மார்களுள் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் தன்னுடைய அறுபத்தி மூன்றாவது வயதில் மதீனத்துடைய மண்ணில் வபாத்தாகின்ற நேரத்தில் பாத்திமா ரதியல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் மாத்திரம்தான் ஹயாத்தோட இருந்தார்கள் கடைசி மகள் கடைசி குட்டி கடைசி மகள் அதனால அதிகமான இரக்கம் அன்பு வைத்திருந்தார்கள் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அதனால தான் தன்னுடைய மகளை பார்த்து சொல்லுவார்கள் பாத்திமா நீ என்னுடைய ஈர குழுந்தும்மா என்று சொல்லுவாங்க சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மரணிக்கிற நேரத்துல மௌத்தாக நேரத்துல சக்கராத்திர ரசூலல்ல ஐக்கிறாங்க தன்னுடைய மகள் ஓடி வருகிறா வந்த நேரத்துல சொன்னாங்க சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அண்ணவர்கள் மகளே உன்னுடைய தந்தை வந்த விஷயம் முடிஞ்சு போச்சு அல்லாஹுடம் போகக்கூடிய நேரமும் வந்துடுச்சு நான் அல்லான் பக்கமாக போக போகிறேன் என்ற செய்தியை சொன்னவுடன் பாத்திமா ரதி அல்லாஹு அணுகா அவங்க தேம்பி தேம்பி அழுதாங்க சல்லல்லாஹு அலைவசவங்க தந்த மகளை கிட்ட கூப்பிட்டு காதுக்குள்ள ரகசியமாக ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க மகளே நீ அளவானாம் கவலைப்பட வேணாம் நான் மௌத்தாகி கொஞ்ச காலத்துல நீயும் என்னோட என்ன கிட்ட வந்துருவா என்று சொன்ன நேரத்துல பாத்திமா ரபி அல்லாஹு அவங்க சிரிச்சாங்க அதுக்கு பின்னால ரசூலுல்லா சொன்னாங்க சொர்க்கத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு செய்யுத துன்னிசா அத்தனை சொர்க்கத்து பெண்களுக்கும் தலைவியாக நீதான் இருக்கிறாய் மகளே நீ கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லியவுடன் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய மகளார் பாத்திமா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் புன்முறுவல் பூத்தவர்களாக சந்தோஷமாக வெளியே வருகிறார்கள் நபி அவங்க வபாத்தாகிட்டாங்க கொஞ்ச காலம் கழிச்சு நபி அவங்களோட மனைவிமார்கள் ஒருவரான உம்மு சொலமா ரபி அல்லாஹு அன்ஹா அவர்களும் நபியுடைய அடுத்த மனைவி ஆயிஷா ரபி அல்லாஹு அன்ஹா அவர்களும் அந்த பாத்திமாவிடத்தில் சென்று கேட்கிறார்கள் பாத்திமா உங்களுடைய தந்தை சக்கராத்துல இருக்கிற நேரத்துல ஒரு செய்திய சொன்னாங்க நீங்க அழுவீங்க மற்றொரு செய்திய சொன்ன நேரத்துல நீங்க சிரிச்சீங்களே அப்படி உங்களுடைய தந்தை என்னதான் உங்களிடத்துல ரகசியமாக சொன்னார் பாத்திமா நாயகர் ரதி அல்லாஹு சொன்னாங்க முதலாவது அவருடைய வப்பாத்துடைய செய்தியை சொன்ன நேரத்துல நான் அழுதுட்டேன் இரண்டாவதாக சொன்னாங்க என்னுடைய குடும்பத்துல முதலாவது நீதானம்மா என்னை முதலாவது வந்து சந்திப்பா என்று சொன்னாங்க அடுத்ததாக சொன்னாங்க அத்தனை பெண்களுக்கும் நான் தான் சொர்க்கத்திலே தலைவியாக இருப்பேன் என்று சொன்னாங்க எனவே இந்த செய்தியை கேட்டு நான் சிரித்தேன் என்று சொன்னார்கள் பாத்திமா ரதி அல்லாஹு அவர்கள் எனவே நபியுடைய மனைவிமார்களில் ஆறு குழந்தை பாக்கியங்களை பெற்ற பெருமை ஹதீஜா ரதி அல்லாஹு அவர்களுக்கு மட்டும்தான் நல்லா கொடுத்தான் நான்கு பெண் பிள்ளைகள் இரண்டு ஆண் குழந்தைகள் அந்த இரண்டு ஆண் குழந்தைகள் ஒருவர் காசின் அவர் மூன்று வயதுல வபாத் ஆகிவிட்டார் மூணு வயதுல தன்னுடைய மகன் காசிமை சல்லல்லாஹு அலைவசல்மன் இழந்தார்கள் இரண்டாவது மகன் அப்துல்லா அவர் தன்னுடைய நாலாவது வயதிலே வபாத் ஆகிவிட்டார் இந்த இரண்டு ஆண் குழந்தைகளும் சிறு வயதிலேயே வபாத்தாகி விடுகிறார்கள் இப்பொழுது நான்கு பெண் பிள்ளைகளையும் இரண்டு ஆண் குழந்தைகள் மொத்தம் ஆறு குழந்தைகளாக இருக்கின்ற நேரத்தில் ஹதீஜா ரதியல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் ஹிரா குகையிலே அமைதியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அல்லாஹை தனிமையிலிருந்து தியானம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அது சுமாராக ஏழு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஹிரா குகை மலை அந்த மலையடி வாரத்துக்கு தள்ளாத வயதிலும் சீரான பாதை இல்லாத அந்த மலை குன்றுகள் நிறைந்த அந்த பாதையினால ஹதிஜா ரஜி அல்லாஹு தாலா அனுஹா அவர்கள் தள்ளாடி தள்ளாடி நடந்து சென்று தன்னுடைய கணவர் இருக்கக்கூடிய அந்த மலை உச்சிக்கு ஏறுவார்கள் அந்த மலை உச்சி எவ்வளவு உயரம் சுமாராக கடல் மட்டத்திலிருந்து பதினோராயிரம் அடி உயரமான அந்த மலை உச்சிக்கு ஏறுவார்கள் ஏறி தன்னுடைய கணவனுக்கு தேவையான உணவுகளை தயார் செய்து கொடுப்பார்கள் தன்னுடைய கணவனுக்கு தேவையான நீர் ஆகாரங்களையும் எடுத்துக்கொண்டு செல்லுவார்கள் ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர்கள் ஹதீஜா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் கணவன் நல்ல சுகமாக இருக்கிறார் ஆரோக்கியமாக இருக்கின்றார் சந்தோஷமாக வீட்டை விட்டு வெளியேறி சென்று நல்ல உழைத்து சம்பாதித்துக் கொண்டு வருகிறார் இப்பொழுது ஒரு மனைவி பாய்ந்து உளுந்து அவருக்கு ஹிதமத் செய்யறத போல எந்த மனைவி தன்னுடைய கணவன் வீட்டை விட்டு தூர இடத்துக்கு போனா அல்லது வேற இடங்களுக்கு எங்காவது ஒரு வேலைக்காக சென்றால் அல்லது வீட்டுக்குள்ள தான் ஈக்கிறாரேன் கணவனால இப்ப நல்ல முறையில இயங்க முடியல நோயாளியாக இருக்கிறாரு படுத்த படுக்கையில் இருக்கிறாரு நோய்வாய்ப்பட்டு பலகீனமாக இருக்கிறாரு கணவன் நல்ல ஆரோக்கியமாக இருந்த நேரத்துல வேலை செய்து பணிவிடைகள் செய்து கணவனுடைய தேவைகளை நிறைவேற்றியவாறு இப்ப கணவன் செயலிழந்து இருக்கின்ற நேரத்தில் எந்த மனை வேலை செய்யக்கூடியவளாக கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவளாக இருக்கின்றார் இவைகளெல்லாம் உம்மஹாத்தில் ஒருவரான ஹதீஜா ரபி அல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த சமூகத்தினருக்கு படித்து கொடுப்பதற்காக அந்த மலை உச்சியின் மீது ஏறி தன்னுடைய கணவனுக்கு ஆற்ற வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே ஹதீஜா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் இருபத்தைந்து ஆண்டு காலமாக தன்னுடைய கணவனோடு இல்லற வாழ்க்கை நடத்தி இருக்கிறார்கள் கணவன் மனைவியாக சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறார்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் தன்னுடைய அறுபத்தி ஐந்தாவது வயதில் இந்த உலகத்தை விட்டு மரணித்து மக்கத்துடைய மண்ணிலே நல்லடக்கம் பெற்றிருக்கிறார்கள் ஹதீஜா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே ஹதீஜா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் வபாத்தாகின்ற நேரத்தில் தங்களுடைய ஆறு குழந்தை செல்வங்களும் சின்னஞ்சிறு பிள்ளைகளாக இருக்கிறார்கள் சின்னஞ்சிறிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் நபி அவர்கள் தன்னுடைய மனைவி ஹதீஜாவுடைய வபாத்துக்கு பின்னால் இந்த பிள்ளைகளை பராமரிப்பதிலே சற்று சிரமத்தை நபி அவர்கள் பார்த்தார்கள் எந்த பெற்றோராக இருந்தாலும் தன்னுடைய மனைவி தன்னுடைய கைக்குழந்தைகளோடு வபாத்தாகிவிட்டால் அவர்களை பராமரிப்பதிலும் சீராக்குவதிலும் அவர்களை பராமரித்து வளர்ப்பதில் எவ்வளவு ஒரு சங்கடத்தை கஷ்டத்தை அவர்கள் மேற்கொள்வார்கள் இதே போன்றுதான் சொல்லல்லாஹு அலேஹி செல்ல மன்னவர்களும் தன்னுடைய மனைவி வபாத்தாகிய நேரத்தில் இந்த ஆறு குழந்தை செல்வங்களை பராமரிப்பதிலே ரசூருல்லா சிரமப்பட்டார்கள் கஷ்டப்பட்டார்கள் அதற்கு பின்னால் தான் சவுதா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களை வைத்து ரசூருல்லா இரண்டாவது நிக்காக முடிக்கிறார்கள் சவுதா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களை நிக்காக முடித்த நபியவர்கள் நானூறு திருகம் மகர் கொடுத்து கைபிடிக்கிறார்கள் நுபுவத்துடைய பத்தாவது ஆண்டின் போது நுபுவத்துடைய நபித்துவம் கிடைத்து சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அன்னவர்களுக்கு பத்தாவது ஆண்டில் நிக்காக முடிக்கிறார்கள் சௌதாரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் நானூறு திருகங்கள் மகராக கொடுக்கிறார்கள் மகராக கொடுத்து முடித்து ஹதீஜா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களின் மூலமாக பெற்றெடுத்த இந்த குழந்தை செல்வங்களை பாரம் கொடுக்கிறார்கள் இந்த அம்மா உன்னுடைய பிள்ளைகளை போல இருந்த பிள்ளைகளை பராமரிச்சுக்கோ சவுதா ரதியல்லாது தாலா அன்ஹா அவர்கள் ரொம்ப இறக்க சுபாவம் உள்ளவர்கள் ஏழைகளோடு நெருங்கி பழகக்கூடியவர்கள் நபியின் மீது அதிகமான அன்பு பாசம் கருணை வைத்திருந்தார்கள் இந்த பிள்ளைகளுக்கு தாயில்லாத குறை தெரியக்கூடாது என்பதற்காக இந்த பிள்ளைகளோடு அதிகமான அன்பு பாசம் இறக்கத்தோடு சவுதா அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் அந்த குழந்தை செல்வங்களை பராமரித்து வருகிறார்கள் மூன்றாவதாக சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களை நிக்காக செய்கிறார்கள் அப்பொழுது ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களுக்கு வயது ஒன்பது தான் ஒன்பது வயதில் ஆயிஷாவை நிக்காக முடிக்கிறார்கள் ஐநூறு திருகங்கள் மகளாக கொடுத்து அந்த ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களை நிக்காக முடிக்கிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களுக்கு அந்த மக்கள் வைத்திருந்த புனைப்பெயர் சித்திகா அதனால தான் சொல்லுகிறோம் ஆயிஷா சித்தீகா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா இன்னும் பெயர் அல் ஹொமைரா இந்த இரண்டு புனைப்பெயர்களை வைத்து ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களுக்கு புனைப்பெயர்களை கொண்டு அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் எந்த அளவுக்கு திறமையானவர்கள் என்றால் ஆயிஷா ரபி அல்லாஹு அவர்கள் விவேகமானவர்கள் எந்த ஒன்றை கண்ணால் பார்த்தாலும் அதனை திட்டமிட்டு அறியக்கூடிய விவேகத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான் நல்ல ஞாபக சக்தி எல்லாம் கொடுத்திருந்தான் நல்ல ஞாபக சக்தி நல்ல தைரியம் உள்ளவளாக இருந்தார்கள் வீரம் அதே நேரத்தில் எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் இன்னல்கள் வந்தாலும் நல்ல பொறுமையாளியாக ஆயிஷா உதயல்லாஹு தாலான் அவர்கள் அல்லாஹ் கொடுத்திருந்தார் நல்ல ஞாபக சக்தியை கொடுத்ததன் காரணமாக இரண்டாயிரத்தி இருநூத்தி பத்து ஹதீஸ்களை இந்த சமூகத்தினருக்கு அறிவிப்பு செய்து கொடுத்திருக்கிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்கள் ஹதீஸ் கிரந்தங்களை புரட்டி பார்க்கின்ற நேரத்தில் ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ்கள் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது சுமாராக கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருநூத்தி பத்து ஹதீஸ்களை ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஹதீஸ் கிரந்தங்களில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எவ்வாறு வருகிறது அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت كان النبي صلى الله عليه وسلم அல்லது قال النبي صلى الله عليه وسلم என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய ஹதீஸ்கள் அதிகமாக ஹதீஸ் கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கிறது முக்கியமான மத்தலாக்களுக்கு பத்துவா கொடுக்கக்கூடிய ஒரு முக்தியாக வாழ்ந்திருக்கிறார்கள் முக்கியமான பத்துவாக்கள் அது ஆண்கள் சார்ந்ததாக இருக்கலாம் பெண்கள் சார்ந்த பெண்களுடைய மறைமுகமான அந்தரங்கமான அவர்கள் சம்பந்தப்பட்ட பெண்களுடைய விஷயமாக இருக்கலாம் அதிகமான பத்துவாக்களை வழங்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்ததன் காரணமாக ஆழ்ந்த அறிவை பெற்றிருந்த ஆயிஷா ரதியல்லாகு தாலா அவர்கள் ஒன்பது வயதில் நிக்காக முடிக்கிறார்கள் பதினெட்டு வயதில் விதவையாக ஆக்கப்படுகிறார்கள் சல்லல்லாஹு அலைவசம் அப்பாத்தாகி விடுகிறார்கள் வபாத்தாகின்ற நேரத்தில் அவனுடைய வயது பதினெட்டு வயது ஐம்பத்தேழு அடிமைகளை தன்னுடைய பணத்தை கொடுத்து வாங்கி உரிமையிட்டிருக்கிறார்கள் நபியுடைய மனைவிமார்கள் பத்து பேரும் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் நுபுவத்துக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் மாத்திரம்தான் புறவியிலேயே பிறக்கின்ற நேரத்திலேயே முஸ்லீமாக பிறந்தவர்கள் அப்பேற்பட்ட பாக்கியம் ஆயிஷா ரதி அல்லாஹு தாலான்னு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் மட்டுமல்ல இன்னும் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா நபி நிக்காக முடித்த பதினோரு மனைவிமார்களில் இவர்கள் மாத்திரம்தான் கண்ணி பெண்ணாக நபிகளாரே சென்றடைந்தார்கள் நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்கள் இவளைத்தான் ஒரு கன்னியாக ரசூல்லா பார்த்தார்கள் உகதி யுத்தத்திலே காயப்பட்ட சகாபாக்களுக்கு ஆங்காங்கே ஓடி ஓடி சென்று தன்னுடைய கையினால் நீர் கொடுத்தார்கள் சுற்றுயிராக சக்கராத்தில இருந்த உகது களத்திலே சக்கராத்தில இருந்த சகாபாக்களுக்கு ஓடி ஓடி சென்று தன்னுடைய கையில் உள்ள நீரை எடுத்து கொடுத்து அவர்களுக்கு நீர் புகட்டினார்கள் இப்படியான பாக்கியங்களை பெற்ற ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் இந்த உலகத்தில் அதிகமான பொறுமையாளிகளுக்கும் அதிகமான விவேகம் உள்ள புத்தியாளர்களுக்கும் அதிகமான வசியத்தை செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் மன்னவர்களுடைய நான்காவது மனைவி ஹப்சா பின் அமர் ரதி அல்லாஹு தாலான் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் மன்னவர்களுடைய நான்காவது நிக்கா அமர் ரதி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்களுடைய மகளார் ஹப்சா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களோடு நிக்காக நடைபெறுகிறது இந்த ஹப்சாரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களும் மிகவும் விவேகம் உள்ளவர்களாக திறமையுள்ளவர்களாக ஞாபக சக்தி உள்ளவர்களாக இருந்ததனால் அறுபது ஹதீஸ்களை கிட்டத்தட்ட அறிவித்திருக்கிறார்கள் அந்த ஹதீஸ்களும் இந்த கிரந்தங்களில் ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிஷா ரபி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் அபுபக்கர் ரபி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களுடைய மகள் ஹப்சா அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் உமரதி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்களுடைய மகளாக இருக்கிறார்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஹப்சாவுக்கு பின்னால் அன்ஹா அவர்களை நிக்காக முடிக்கிறார்கள் இந்த பெண்ணுக்கு வைத்த சிறப்பு பெயர் என்ன தெரியுமா உம்முல் மசாக்கீன் மிஸ்கீன்களுடைய தாய் என்று ஒரு சிறப்பு பெயர் இருந்தது ஏன் இந்த பெயர் மதீனாவில் எங்க எல்லாம் மிஸ்கீன்கள் இருக்கிறார்களோ ஏழைகள் எளியவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை நாடி சென்று அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடியவர்களாக இந்த உம்முல் மசாக்கின் என்று அழைக்கக்கூடிய ஜெயினபிரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் எனவேதான் இவர்களுக்கு இப்பேற்பட்ட பெயர் வந்தது இவர்களை ரசூலுல்லா ஏன் நிக்காக முடித்தார்கள் உகதி யுத்தத்தின் போது தாலா அன்ஹா அவர்களுடைய கணவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் எனவே இவர்கள் கவலையிலே மூழ்கி இருக்கிறார்கள் எனவே அந்த பெண்ணை அழைத்து சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து அந்த ஜெயினப் அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களை நிக்காக முடித்துக் கொள்ளுகிறார்கள் ஐந்தாவது மனைவியாக உம்மு சலமா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களை ஹிஜிரி நான்காம் ஆண்டு மதீனாவில் வைத்து சல்லல்லாஹு அலைகி வசல்ல மன்னவர்கள் மனமுடித்துக் கொள்ளுகிறார்கள் இந்த உம்மு சலமா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களுக்கு அந்த மதீனத்து பெண்களும் அவருடைய குடும்பத்தாரும் வைத்த புனைப்பெயர் ஹிந்த் என்ற பெயரை வைத்திருந்தார்கள் சுமாராக முன்னூத்தி எழுபத்தி எட்டு ஹதீஸ்களை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் ஹைபர் யுத்தம் கந்தக் யுத்தம் போன்ற யுத்தங்களில் சல்லல்லாஹு அலைஹி மன்னவர்களோடு கலந்து நபிக்கும் தோழர்களுக்கும் பணிவிடைகள் செய்திருக்கிறார்கள் உம்மு சலமா ரதியல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் அது மாத்திரமல்ல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உடன்படிக்கையின் போது சகாபாக்களை தன்னருகில் அழைத்து அவர்களுக்கு நல்ல புத்திமதிகளையும் பொறுமையையும் நல்ல ஆலோசனைகளையும் இந்த உம்மு சலமா ரதி அல்லாஹு அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் நல்ல ஞானம் உள்ளவர்கள் நல்ல நற்குணம் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் நரி சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்களுடைய மனைவியாக வாழ்ந்த அந்த உம்மு சலமா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய எண்பத்தி நாலாவது வயதில் ஹிஜிரி அறுபத்தி மூன்றிலே வபாத்தாகி விடுகிறார்கள் வசல்லம் ஏழாவது நிக்கா ஜைனப் ஜஹஷ் இரண்டு வருகிறார்கள் அதில் ஒரு மனைவி ஏழாவது மனைவியாக ஹிஜிரி ஐந்தாம் ஆண்டு ஜைனப் பின் ஜஹஷ் அன்ஹா அவர்களை ரசூலுல்லா நிக்கா முடிக்கிறார்கள் பர்தாவுடைய ஆயத் இறங்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்களில் இந்த ஜைனப் பின் ஜஹஷ் ரதியல்லாஹு தாலா அன்ஹா அவர்களும் ஒருவர் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் மன்னவர்கள் தன்னுடைய வீட்டின் முற்பகுதியில் தன்னுடைய இரண்டு மனைவிமார்கள் அல்லது சில மனைவிமார்களோடு கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கண் தெரியாத அந்தகர் உம்மி மக்தூம் அப்துல்லாஹிபின் உம்மி மக்தூம் ரதி அல்லாஹு தாலா அனு அவர்கள் நபிகளாரை சந்திப்பதற்காக வருகிறார்கள் வந்த நேரத்தில் நபி சொல்லாஹு அலைவசல்லும் மன்னவர்களை அண்மித்த அந்த சஹாபி நபிகளாருக்கு அருகாமையிலே வந்து விட்டார்கள் வந்து விட்டார்கள் ஆனால் தனக்கு அருகாமையில் இருந்த மனைவிமார்களை பார்க்கிறார்கள் மனைவிமார்கள் எழுந்து உள்ளே செல்லவில்லை கடுமையான பார்வை பார்த்து கேட்டார்கள் ஒரு சகாபி வந்திருக்கிறார் நீங்கள் உள்ளே சென்று மறையவில்லையா அந்த மனைவிமார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அவருக்குத்தான் கண் தெரியாது அவருக்குத்தான் கண் தெரியாது அந்தகராச்சே எங்களை எப்படி பார்க்க போகிறார் நபி அவர்கள் மாறி என்ன கேட்டார்கள் தெரியுமா அவருக்கு கண் தெரியாது என்பது உண்மைதான் உங்கள் ரெண்டு பேருக்கும் கண் இல்லையா உங்கள் இருவருடைய கண்ணும் என்ன குருடாக ஆகிவிட்டதா அவர் உங்களை பார்க்க விட்டாலும் நீங்கள் இருவரும் அவரை பார்க்கின்றீர்களா இல்லையா உள்ளே செல்லுங்கள் மறைந்து கொள்ளுங்கள் அந்நிய ஆணுக்கு முன்னால் உங்களை காட்டிக் கொண்டிருக்காதீர்கள் என்று சொன்னார்கள் சொல்லல்லாக அழகிவர் சொல்ல மன்னவர்கள் பர்தாவுடைய ஆய திறங்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அன்ஹா அவர்களும் ஒருவராக இருக்கிறார்கள் எனவே இந்த ஆண் பெண் கலப்பு என்பதே கணவன் அல்லது பிற மக்கள் அந்நியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கண் தெரியாதவர்களாக இருந்தாலும் பெண்கள் பார்க்க கூடாது பெண்கள் கண் தெரியாதவர்களாக இருந்தாலும் ஆண்கள் பார்க்க கூடாது என்பதனைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களுடைய நிக்காகை பற்றி அல் குரானும் கூறியிருக்கிறது அவர்கள் சுய தொழில் கைத்தொழில் செய்யக்கூடிய தொழிலை தன்னுடைய வாழ்க்கையில பழகி இருந்தார்கள் ஊசி எடுத்து நூல் கொறுத்து வலைகள் பின்னக்கூடியவர்களாக இருந்து அந்த வலைகளை கடைகளுக்கு சென்று விட்டு ஏழை மக்களுக்கு அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை சதக்கா கொடுத்து ஹதியாக்கள் கொடுத்து அவர்களுடைய ஏழைகளுக்கு உதவக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதனால் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அந்த ஜைனப் அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள் ஜைனப் அவங்களோட கை விசாலமான கை என்று சொன்னார்கள் உங்களுடைய கை நீண்ட கை என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அவர்கள் ஏன் மற்றவர்களிடத்தில் இருந்து ஹதியாக்களை எடுத்து அடுத்த பக்கமாக அவர்கள் விநியோகிக்கவில்லை ஊசி எடுத்து நூல் கொடுத்து அதன் மூலமாக கைத்தொழில் செய்து அதனை விற்பனை செய்து ஏழைகள் எளியவர்களுக்கு கொடுத்து உதவியதனால் சல்லல்லாஹு அலைகு செல்லமன் அவர்கள் அந்த பெண்ணை பாராட்டி இவ்வாறான வார்த்தைகளை சொல்லி அவர்களை சந்தோஷப்படுத்தினார்கள் ஹிஜ்ரி இருபதாம் ஆண்டு ஜெயினப் ரபி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய ஐம்பத்தி மூன்றாவது வயதிலே வபாத்தாகி விடுகிறார்கள் அதற்கு பின்னால சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் மன்னவர்களுடைய எட்டாவது மனைவியாக ஜுவைரியா ரபி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் கரம் பிடிக்கிறார்கள் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் மன்னவர்கள் அந்த பெண்ணை நிக்கா முடிக்கின்ற நேரத்தில் அந்த பெண்ணுடைய பெயர் பர்ரா என்ற பெயர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் அந்த பெயருக்குரிய கருத்து நல்லமில்லை எனவே உனக்கு நான் ஜுவைரியா என்ற பெயரை வைக்கிறேன் என்று ரசூருல்லா அந்த பர்ரா என்ற பெண்ணுக்கு ஜுவைரியா என்ற அழகான பெயரை சூட்டினார்கள் அதனால் தான் எங்களுடைய தாய்மார்கள் ஒருவராக அந்த ஜுவைரியா ரவி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களும் ஹிஜிரி ஐம்பதில் அல்லது ஐம்பத்தி ஆறில் தன்னுடைய அறுபத்தி ஐந்தாவது வயதிலே வபாத்தாகி விடுகிறார்கள் அன்னவர்களுடைய ஒன்பதாவது மனைவியாக உம்மு ஹபீபா ரவி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் இடம் பிடிக்கிறார்கள் இது ஹிஜிரி நான்காம் ஆண்டு இந்த நிக்காக நடைபெறுகிறது நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மதீனாவுக்கு சென்று நான்காவது ஆண்டிலே இந்த நிக்காக நடைபெறுகிறது இந்த உம்மு சலமா உம்மு ஹபீபா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் யார் தெரியுமா அபு சுஃபியானுடைய மகளாகி இருக்கிறார்கள் அறுபத்தி ஐந்து ஹதீஸ்களை ரிவாயத்து செய்திருக்கிறார்கள் சுமாராக அறுபத்தைந்து ஹதீஸ்களை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் ஹதீஸ் கிரந்தங்களிலே அதுகளெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பரலான தொழுகைக்கு பின்னால் ஒவ்வொரு நாளும் முன்பின் சுண்ணத்தான தொழுகைகளாக பனிரெண்டு ரகாத்துக்களை நிரந்தரமாக மௌத்தாகின்ற வரைக்கும் தொழக்கூடிய வழக்கத்தை இந்த உம்மு ஹபீபா ரதி அல்லாஹு தாலா அண்ணா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்திருந்தார்கள் சல்லல்லாஹு அலைஹசர்ம சொன்னார்கள் எந்த மனிதன் நாளாந்தம் பனிரெண்டு ரக்கா சுண்ணத்து தொழுது வருகிறாரோ அந்த மனிதனுக்கு சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படும் என்று சொல்லல்லாஹு அலைஹசன் சொன்னார்கள் அது எவ்வாறான பனிரெண்டு ரக்காத்துக்கள் சுபகு தொழுகைக்கு முன்னால் இரண்டு ரக்காத் தொஹருக்கு முன்னால் இரண்டு தொஹருக்கு பின்னால் இரண்டு அசருக்கு முன்னால் இரண்டு மகரீபுக்கு பின்னால் இரண்டு ஐஷாவுக்கு பின்னால் இரண்டு ஆக மொத்தம் பனிரெண்டு ரக்காத்துக்கள் இந்த ஹதீஸை கேட்டதிலிருந்து மௌத்தாகின்ற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் சுண்ணத்தான நபிலான தொழுகைகளாக உம்மு ஹபீபா ரபியல்லாஹு அவர்கள் இந்த பனிரெண்டு காத்துக்களையும் தொழுது வந்திருக்கிறார்கள் இதுக்கு மேலதிகமான ஒரு தகவலும் இவர்களுடைய ஹதீஸின் மூலமாக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது உம்மு ஹபீபா ரதியல்லாஹு தாலா அன்ஹா அவர்களுடைய தவணை வந்த நேரத்தில் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் உம்மு ஹபீபா ரதி அல்லாஹு தாலான் வீட்டுக்கு வாராங்க வந்த நபி அவங்க வீட்டுல இருக்கிறாங்க துஹர் தொழுகைக்கான அஜான் சொல்லப்படுகிறது மஸ்ஜித் நபவியில் ரசூலுல்லா தன்னுடைய மனைவி உம்மு ஹபீபாவை அழைத்து கேட்டார்கள் உம்மு ஹபீபா நீங்க தொழுற இடம் எங்க இருக்கு நீங்க தொழுற முசல்லா எங்கன்னு நபி அவங்க கேட்டாங்க உம்மு ஹபீபா ரதி அல்லாஹு தகாலான அவங்க தொழுற முசல்லாவ கையால் எடுத்து கொடுத்து தொழுற இடத்தையும் காட்டினாங்க ரசூலுல்லா தொஹருக்கு முன்னால் நான்கு ரகா ரகாத்துக்கள் சுண்ணத்து தொழுது விட்டு பருத தொழுகையை தொழுவதற்காக மசிது நபவிக்கு நபி அவர்கள் நடந்து சென்றார்கள் மசிது நபவியில் தொகர தொழுகையை தொழுத நபி அவர்கள் நேராக அவசரமாக தன்னுடைய மனைவி உம்மு ஹபீபா ரதியல்லாஹு தாலா அவங்களோட வீட்டுக்கு வர்றாங்க வந்த நபியவர்கள் லொஹருக்கு முன்னால எந்த இடத்துல தொழுதாங்களோ அதே இடத்துல லொஹருக்கு பின்னால நான்கு ரக்காத்தும் நபியவர்கள் தொழுகிறார்கள் இவ்வளவு நாளாக லொஹருக்கு முன்னால இரண்டும் பின்னால இரண்டும் தொழுது வந்த உம்மு ஹபீபா ரதியல்லாஹு தாலா அன்ஹா அவர்களுக்கு நபி இந்த நான்கு ரக்காத்துடைய தொழுகை சற்று ஆச்சரியமாக இருந்தது தொழுது முடித்ததுக்கு பின்னால நபி கிட்ட வந்து கேட்டாங்க நபியே நாயகமே நான்கு ரக்காத்துக்கள் நுகருக்கு முன்னாலையும் பின்னாலையும் தொழுதீங்களே என்ன காரணம் இவ்வளவு நாளாக நான் ரெண்டு ரெண்டு தானே தொழுதுட்டு வந்தேன் நீங்க நான்கு ரக்காத்துக்களாக தொழுதீர்களே என்ன காரணம் சல்லல்லாஹு அலைஹசனம் சொன்னார்கள் தொகருக்கு முன்னால நான்கு ரக்கா அத்துக்களும் அதற்கு பின்னால் நான்கு ரக்கா அத்துக்களும் தொழுகின்ற பழக்கத்தை யார் வழக்கமாக்கி இஸ்திகாமத்தாக நிரந்தரமாக தொழுது வருகிறார்களோ இவர்களுக்கு சுவர்க்கம் கிடைப்பது வாஜிபு என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுப்பது இந்த நபியாகி என்னுடைய கடமை என்று பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இப்படியான ஹதீஸ்களுக்கு சொந்தக்காரர்களாக நடி சல்லல்லாஹு அலைஹி வசல்ல மன்னவர்கள் அறிவிப்பு செய்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் உம்மு ஹபீபா ரதி அல்லாஹு அவர்கள் ஹிஜிரி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இந்த உலகத்தை விட்டு வபாத்தாகி சென்றிருக்கிறார்கள் நபியார் நபிகளாருடைய பத்தாவது நிகா சபியா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுடன் நடைபெற்றிருக்கிறார் ஹைபர் யுத்தத்தின் போது இவர்கள் சிறை பிடிக்கப்பட்டு அதற்கு பின்னால் ஹிஜிரி ஏழாம் ஆண்டு விடுதலை அளிக்கப்பட்டதன் பின்னால் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் மன்னவர்கள் அந்த பெண்ணை உரிமையிட்டதன் பின்னால் அந்த பெண்ணை நிக்காக முடித்துக் கொள்ளுகிறார்கள் அதிகமான ஹதீஸ்களை அவர்களும் ரிவாயத்து செய்திருக்கிறார்கள் ஹிஜிரி ஐந்தாம் ஆண்டில் தன்னுடைய அறுபதாவது வயதில் அவர்களும் அபாத்தாகி இருக்கிறார்கள் நபி சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் மன்னவருடைய பதினோராவதும் இறுதியுமான நிக்கா யாருடன் நடைபெற்றிருக்கிறது மைமூனா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களோடு தான் நடைபெற்றிருக்கிறது இந்த மைமூனா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களுக்கு பின்னால நபி அவங்க வேற ஒரு நிக்காக செய்யல வேறொரு பெண்ணை நிக்காக முடிக்கல இந்த பதினோரு நிக்காகோட நபி அவங்க நிப்பாட்டிட்டாங்க ஹிஜிரி ஏழாம் ஆண்டு தன்னுடைய ஐம்பத்தி ஓராவது வயதில் மைமூனா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் நிக்காக முடிக்கிறார்கள் சல்லல்லாஹு அலைஹு செல்லமன் அவர்களுக்கு ஐம்பத்தி ஓராவது வயதில் நிக்காக முடிக்கிறார்கள் இது நபி சொல்லல்லாஹு அலைஹி வசல்ல மன்னவர்களுடைய கடைசி மனைவியாக இருந்தது மட்டுமல்ல சுமாராக நாற்பத்தி ஆறு ஹதீஸ்களை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இந்த மைமூனா ரதையல்லாஹு தாலா அன்ஹா அவர்களும் நல்ல விவேகம் உள்ளவர்களாக நல்ல ஞாபக சக்தி உள்ளவர்களாக திறமையாளிகளாக இருந்ததன் காரணமாக அதிகமான பத்துவாக்களை வழங்கி இருக்கிறார்கள் அடிமைகள் அதிகமாக உரிமையிட்டிருக்கிறார்கள் ஓய்வான நேரங்களில் பெண்களை அழைத்து அந்த பெண்களுக்கு பயான் செய்யக்கூடியவளாக நசீகத்து செய்யக்கூடியவளாக உபதேசம் செய்யக்கூடியவளாக இந்த மைமோனா ரவி தாலா அன்ஹா அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் ஹிஜிரி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு அவர்களும் இந்த உலகத்தை விட்டு மறைந்திருக்கிறார்கள் வபாத்தாகி இருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே நபி அவர்களுடைய இந்த பதினோரு மனைவிமார்களை பற்றி ஒரு சிறு கண்ணோட்டத்தை இந்த இடத்திலே பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்ல நமக்கு வழங்கினான் இளம் பெண்களையும் கன்னி பெண்களையும் அழகான பெண்களையும் நிக்காக முடிக்க வேண்டும் என்று நபி அவர்கள் ஆசைப்பட்டிருந்தால் எவ்வளவோ பெண்களை முடித்திருப்பார்கள் ஏன் ஐம்பத்தோரு வயதிலும் அறுபது வயதிலும் நாற்பத்தேழு வயதிலும் இப்படியான விதவைகளை முடித்தார்கள் என்றால் தீனுல் இஸ்லாத்தை உறுதிப்படுத்த வேண்டும் இஸ்திரத்தன்மைக்கு உண்டாக்க வேண்டும் அழுகின்ற ஏழைகளை அரவணைத்து அவர்களுடைய முகத்தில் சந்தோஷத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கண்மணியாம் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் இப்படியான பெண்களுக்கு வாழ்வளித்திருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே இந்த நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்களுடைய மனைவிமார்கள் எங்களுக்கு யார் தாய்மார்கள் பரிசுத்த தாய்மார்கள் உம்மஹாத்தில் மூமீன்களுடைய தாய்மார்கள் இந்த தாய்மார்களை பற்றி சூரத்துல் அஹாபில் அதிகமான கொரானுடைய ஆயத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறது உலக ஆசா பாசங்கள் யாரைத்தான் விட்டு வைத்தது உலகத்துடைய மோகம் ஆசை பேராசை ஏனைய பெண்களை போல நாங்களும் சந்தோஷமாக உடுக்க வேண்டும் நகை ஆபரணங்கள் அணிய வேண்டும் நன்றாக வீடுகள் கட்டி சந்தோஷமாக வாழ வேண்டும் இது மதீனாவிலிருந்து எல்லா பெண்களிடத்திலும் இருந்தது அந்த ஆசை பேராசை நபியுடைய மனைவிமார்களுக்கும் வந்து விட்டது ஒரு தடவை நபியிடத்திலே வந்து கேட்கிறார்கள் நபியே நாயகமே எல்லா பெண்களைப் போல நாங்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும் எங்களுக்கு அணிந்து கொள்வதற்கு ஆபரணங்கள் தேவை ஆடைகள் தேவை சந்தோஷமாக கம்பீரமாக ஒரு நாலு பேரை போல நாங்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று உலகத்துடைய ஆசை கொஞ்சம் கல்வ தொட்டதனால நபி கிட்ட எல்லாரும் ஒன்னாக கூடி வர்றாங்க வார வார வருகையை பார்த்த நபி அவங்க யோசிக்கிறாங்க என்னுடைய மனைவிமார்கள் எல்லாம் இப்படி ஒன்றாக கூட்டிட்டு கூட்டமாக வாரதே ஏதோ நல்லதுக்கு இல்லைன்னு நபி அவங்க விளங்கிட்டாங்க வந்து நபி அவங்களை பார்த்து கேட்கிறாங்க எல்லா மனைவிமார்களும் தங்களுடைய வேண்டுதலை சொல்றாங்க இந்த கேள்வியை கேட்டத்தோட நபி சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் மன்னவங்களால பதில் சொல்ல முடியல என்னுடைய மனைவிமார் இப்படி கேட்டுட்டாங்களே என்னுடைய மனைவிமார்கள் இப்படியெல்லாம் உலக ஆசா பாசங்களுக்கு அடிமைப்பட்டுட்டாங்களே ஆசைப்பட்டுட்டாங்களே என்று கொஞ்சம் மனதில் வேதனைப்பட்ட நபி அவங்க அவங்களோட பேசாம ஒரு மூலையில அல்லது ஒதுக்குப்புறமாக அவங்களோட கண்ணுக்கு தெரியாம அப்படியே ஓரமாகி பெய்த்து ஓரிடத்துல இருந்து அமைதியாக யோசிச்சு கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க என்னுடைய மனைவிமார்கள் இப்படியாக கேட்டிருக்க கூடாது என்னுடைய மனைவிமார்கள் நாலு பேரை போல இந்த உலகத்துறை ஆசா பாசங்களுக்கு அடிமையாக ஆகிவிடக் கூடாது ஆனால் இப்படி வந்து என்னுடைய மனைவிமார்கள் கேட்டு விட்டார்களே முழு மதீனாவும் ஒரு செய்தி காட்டு தீ போல் பரவி செல்லுகிறது நபிமான் நபி அவர்கள் தன்னுடைய மனைவிமார்கள் எல்லாரையும் தலாக் சொல்லி தலா சொல்லி அவர்கள் அவர்களுடைய வீட்டுக்கு நபி அவர்கள் அனுப்பிவிட்டார்களாம் என்ற செய்தி மதீனா முழுக்க காட்டு தீ போல் பறந்து செல்லுகிறது காதிலும் விழுகிறது விரைந்து வருகிறார்கள் நபிகளாருடைய வீட்டுக்கு நபியுடைய வீட்டுக்கு வந்து நபியுடைய வீட்டு வாசலில் இருந்த காதிமிடத்திலே சொல்லுகிறார்கள் நபியிடத்திலே சென்று சொல்லுங்கள் உமர் வந்திருக்கிறார் உமர் உங்களை சந்திப்பதற்கு வந்திருக்கிறார் உங்களை சந்திப்பதற்கு ஆசைப்படுகிறார் அனுமதி எடுத்து விட்டு வாருங்கள் என்று வீட்டு வாசலில் இருந்த அந்த காவலாளியை பார்த்து அனுமதி கேட்டு அனுப்புறா அனுப்புகிறார்கள் உமர் அல்லாஹு அவர்கள் அந்த காவலாளி உள்ளே சென்று பக்குவமாக நபிகளாரை பார்த்து சொன்னார் நபியை நாயகமே ரொம்ப கவலையில் இருக்கிறீர்கள் உமர் வந்திருக்கிறார் உங்களை சந்திப்பதற்காக நபி அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை உமர் ரதியல்லாஹு தாலா அனு அவர்கள் அந்த இடத்திலிருந்து திரும்பி செல்லுகிறார்கள் மீண்டும் வருகிறார்கள் நபிக்கு என்ன நடந்திருக்கிறது நபியுடைய முகத்தை பார்த்து ஏதாவது இரண்டு வார்த்தை ஆறுதலாக அவருக்கு சொல்ல வேண்டும் என்ன நடந்திருக்கிறது நேராக சென்றார்கள் தன்னுடைய மனைவி ஹப்சாவுடைய வீட்டுக்கு தன்னுடைய மகள் ஹப்சாவுடைய வீட்டுக்கு சென்றார்கள் ஹப்சா யார் ரசூருல்லாவுடைய மனைவிமார்கள் ஒருவர் தன்னுடைய மகள் ஹப்சாவை ரசூல்லாவுக்கு நிக்காக முடித்து வழி அனுப்பி வைக்கின்ற நேரத்தில் ஒரு தந்தையாக இருந்து அமரதி அல்லாஹு தாலான்னு சொன்னார்கள் மகள் நீங்கள் போற இடம் எங்க தெரியுமா ரஹ்மத்துடைய நபிக்கு நான் உங்களை நிக்காக முடிச்சு வைக்கிறேன் எந்த சந்தர்ப்பத்திலும் நபியுடைய கல்வி புண்படிய புண்படும் படியாக நீ பேசிவிடவும் கூடாது நடந்துவிடவும் கூடாது நபிக்கு நான் உன்னை மனைவியாக நிக்கா முடித்து வைக்கிறேன் என்று பல புத்திமதிகளை சொல்லி அனுப்பி வைத்தார்கள் ஆனால் தன்னுடைய மகளும் சேர்ந்துதான் இந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட அமரது எல்லாத்தான் அவர்கள் கருத்தித்துக் கொண்டு கோப ஆவேசத்தோடு தன்னுடைய மகள் அப்பாவுடைய வீட்டுக்கு சென்று கேட்கிறார்கள் என்ன நடைபெற்றது சொன்னார்கள் இதுதான் தந்தை நடைபெற்றது கையோங்கி அடிக்க பார்த்தார்கள் அவருடைய மனம் அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை அவ்வளவு ஆத்திரப்பட்டார்கள் எவ்வளவு நான் உனக்கு சொன்னேன் நபியிடத்தில் ஒன்றும் கேட்காதே நபியுடைய மனம் நோகும்படியாக நடந்து கொள்ளாதே என்று எவ்வளவு நான் உனக்கு வசியத்து செய்தேன் நசேகத்து செய்தேன் இவைகளை எல்லாம் மறந்து விட்டால் நபியிடத்திலே போய்த்து நீ உலகத்துடைய தேவைகளை மாசா பாசங்களும் கேட்டு விட்டாய் மீண்டும் வருகிறார்கள் அல்லாஹு அவர்கள் வீட்டு வாசலில் இருந்த காவலாளித்தை சொல்லுகிறார் சென்று சொல்லுங்கள் உமர் வந்திருக்கிறார் உங்களை சந்திக்க வேண்டும் என்று உள்ளே சென்று சொன்னவுடன் நபியே நாயகமே உமர்ந்து கத்தாப் ரவி அல்லாஹு தாலான் இரண்டாவது தடவையாக வந்திருக்கிறார்கள் உங்களை சந்திக்க வேண்டும் நபி அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள் அந்த நேரத்தில் நபி அவர்கள் தன்னுடைய மேல் ஆடை இல்லாமல் ஒரு ஈத்தம் நார்களினால் செய்யப்பட்ட ஒரு படுக்கை விரிப்பை விரித்து அதில் உறங்கியவர்களாக மேல் ஆடை இல்லாமல் எழுந்து வருகிறார்கள் நபியுடைய முபாரக்கான முதுகு முழுக்க ஈத்த மரத்துடைய அந்த ஈக்கில்களும் குச்சில்களுடைய அடையாளங்கள் நபியுடைய முக நபியுடைய முதுகிலே அப்படியே வரி வரியாக அடையாளங்கள் தெரிகிறது இந்த காட்சியை பார்த்த உமர் ரத்தி அல்லாஹு தாலான் அவர்கள் கண் கலங்கி அழுது விட்டார்கள் சொன்னார்கள் நபியே நாயகமே ரோம் கிஸ்ரா போன்ற மன்னர்களுடைய ஆடம்பர வாழ்க்கை எங்கே அல்லாவுடைய ரஹ்மத்துடைய நபியுடைய வாழ்க்கை ஏழ்மை வாழ்க்கை எங்கே நபியே நாயகமே என்று சொல்லி நபிகளாருக்கு ஆறுதலான சில வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய மனைவிமார்கள் இப்படி என்னிடத்தில் வந்து கேட்டு விட்டார்கள் அதனால் நான் என்ன பதில் சொல்வது எனக்கு புரியவில்லை அவர்களும் பெண்கள் உலகத்துடைய ஆசா பாசங்களை விரும்புகிறார்கள் அதனால் அவர்களுடைய முகத்தை பார்ப்பதற்கும் எனக்கு சற்று சிரமமாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது அதனால் தான் நான் ஓரமாக இருக்கிறேன் என்று சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் அந்த பெண்கள் கேட்ட கேள்விக்கு அல்லாவுடைய பொறாண்டு ஆயத்து இறங்குகிறது சூரத்தில் அஹாபிலே அல்லாஹுடைய குரானுடைய ஆயத்து இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹு தாலா குரானுடைய ஆயத்தை இறக்கி வைத்திருக்கிறான் யா ஐயுஹன் நபி قل لأزواجك إن كنتن تردن الله حياة تردن الحياة الدنيا وزينتها فتعالين أمتعكن وأسرهكن سراحا جميلا நபியே அல்லாவுடைய குரான் இறங்கி இருக்கிறது அல்லாஹு தாரா நபியை பார்த்து சொல்லுகிறான் நபியே உங்களுடைய மனைவிமார் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கிறது சொல்லுங்கள் அவர்களை பார்த்து இந்த உலகத்துடைய வாழ்க்கையை சந்தோஷமாக நாலு பெண்களை போல வாழ்ந்து கழித்து உலகத்துடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருக்கிறதா எனக்கிட்ட வாங்க உமத்தே குன்ன ஜமீலா யாருக்கு ஆசை இருக்கோ அவங்க கிட்ட வாங்க உங்களை அழகிய முறையில நான் தலாக் சொல்லி விடுதலை அளிச்சிடுறேன் உங்களோட வீட்டுக்கு நான் உங்களை அனுப்பிடுறேன் அதுக்கு பின்னால நீங்க என்னுடைய மனைவி இல்ல நாலு பேரை போல நீங்க உலகத்துடைய வாழ்க்கையை வாழலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ பார்த்தா அலைன கிட்ட வாங்கன்னு நபிக்கு அல்லாஹுடைய குரானுடைய ஆயத்து இறங்கி இருக்கிறது அல்லாவுடைய கொரானுடைய ஆய திறங்கிருச்சு உலகத்துடைய தேவைகள் ஆசா பாசங்கள் உங்களுக்கு இருந்தால் எனக்கிட்ட வாங்க உங்களை நான் தலாக் சொல்லி உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுறேன் அப்படி இல்ல நீங்கள் அல்லாஹுவை விரும்பக்கூடியவர்களாக அல்லாஹுடைய ரசூலை விரும்பக்கூடியவர்களாக மருமையுடைய வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நல்லோர்களான அந்த பெண்களுக்கு அல்லாஹ் மகத்தான சுவர்க்கத்துடைய கூலியை வைத்திருக்கிறான் இந்த இரண்டு வழிகள் இருக்கிறது எந்த வழியை நீங்க தேர்ந்தெடுப்பீங்களோ அந்த வழிக்கு உங்களுக்கு வழி இருக்கிறது உலகம் என்றா வாங்க உங்களை நான் தலா சொல்லி அனுப்பிடுறேன் அல்லது அல்லாஹும் ரசூலும் அருமையும் தான் எனக்கு வேண்டும் இந்த துனியாவில உனக்கு எனக்கு ஒன்றும் தேவையில்லை என்று நீங்க யாராவது விரும்பீர்களே ஆனால் அதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு வழி இருக்கு வாங்க ரெண்டுல எதை தெரிவு செய்ய போறீங்க இந்த கொராடு ஆயத்து இறங்கினத்தோட அத்தனை மனைவிமாரும் ஓடோடி வர்றாங்க வந்து நபி இடத்துல அழுதாங்க மன்றாடினாங்க மன்னிப்பு கேட்டாங்க நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அத்தனை பேரை மரவணைத்தார்கள் மன்னித்தார்கள் அவர்களை அவர்களுடைய வீட்டுக்கு சந்தோஷத்தோடு வழி அனுப்பி வைத்தார்கள் அல்லாஹு தாலா நபியுடைய மனைவிமாரை பார்த்து சில புத்திமதிகளை சொல்லுகிறான் ஒரு கணவனாக இருந்து நபி அவர்கள் எத்தனை புத்திமதிகளை சொல்லி இருப்பார்கள் அல்லாஹு தாலா அந்த நபியுடைய மனைவிமாரை பார்த்து புத்திமதி சொல்லுகிறான் குரானில் அடுத்த குரான் ஆய் திறங்கியது யா நிசா அந்நபி لستن كعهد من النساء إن اتقيتن فلا تخضعن بالقول فيتمع الذي في قلبه مرض وقلن قولا معروفا وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى அல்லாஹ் கூறுகிறான் நபியுடைய மனைவிமாரே உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய பெண்களை போல அல்ல நீங்கள் எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள் அந்த பெண்களை போல ஒரு சாதாரண சாமானிய ஒரு பெண் அல்ல நீங்கள் நீங்கள் நபிமாருடைய மனைவிமார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டிவிட்டு சொல்லுகிறான் நீங்கள் அல்லாஹுவை பயப்படக்கூடிய தப்புவாதாரிகளான பெண்களாக இருந்தால் அமைதியான முறையில் நளினமான முறையில் வெளியால சத்தம் போகாத முறையில் கணவனுடைய சத்தத்தை உயர்த்தி பேசாதீங்க தாழ்மையாக அமைதியாக நீங்க பேசுங்க ஏன் தெரியுமா அவங்களோட வீட்டுக்கு வெளியால கூடியவங்க கல்வில நிபாக்கின்ற நோயோட வந்திருப்பாங்க பெண்களுடைய குரல் என்பது இனிமையானது பெண்களுடைய குரலும் அவுரத் மறைக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது ஏனென்றால் பெண்களுடைய குரலை கேட்டாலே யாருடைய கல்வில மனநோய் இருக்கிறதோ கெட்ட எண்ணம் இருக்கிறதோ அந்த பெண்ணுடைய வார்த்தையை கேட்டே அவர்கள் பித்னாவில் இறங்கி விடுவார்கள் எனவேதான் அல்லாஹ் வசியத்தை செய்கிறான் நபியுடைய மனைவிமாறு நீங்கள் ஏழைய பெண்களை போன்றவர்கள் அல்ல அல்லாஹுவை உண்மையாக பயப்படக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுடைய பேச்சுக்களை நளினமாக ஆக்கி கொள்ளுங்க உங்களோட வீட்டுக்கு யாராவது வந்து கதவை தட்டுறாங்க எங்க நபின்னு கேட்டா அவர்களுக்கு முன்னால பேத்து பதில் சொல்லாதீங்க ஓரமாக ஒளிந்திருந்து மறைந்திருந்து பேசுங்க ஒரத்த குரல்ல பேசாதீங்க அழகான முறையில பதில் சொல்லுங்க அது ஒரு வார்த்தையாக இருக்கட்டும் பல கருத்துக்கள் உடையதாக இருக்கட்டும் நபி வீட்டுல இல்ல ஏதாவது ஒரு அமைதியான ஒரு வார்த்தையை சொல்லுங்க பல தகுதானில் கவுல் கொலஞ்சி மலஞ்சி அதிகமான பேச்சுக்களை கொடுத்து பேசிக் கொண்டிருக்காதீங்க இதுதான் இன்றைக்கு சமூகத்துல வர வேண்டிய ஒரு தேவை குழஞ்சி மலங்கி ஒரு வார்த்தையை கேட்டா அதற்கு பதில் செல்வதற்காக இன்னும் பல வார்த்தைகளை சேர்க்கக்கூடிய பெண்கள் எங்கே நபியை நபியுடைய மனைவி மார்களை பார்த்து அல்லா சொன்னால் ஒரு வார்த்தையை சொல்லி அவங்களோட பேச்ச முடிச்சு கொள்ளுங்க அது மட்டுமல்ல உங்களோட வீட்டிலேயே நீங்க தரிச்சு நில்லுங்க வலா மடமை பெண்கள் பாதைகளிலே சுத்தி திருவதை போல நீங்கள் சுத்தி திரியாதீர்கள் நீங்கள் வீட்டிலேயே அமைதியாக ஒளிந்து மறைந்து இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா நபிமான் அந்த நபி சொல்லாஹு அலைஹி வசல்ல மன்னவர்களுடைய மனைவிமார்களை பார்த்து வசியத்தை செய்கிறான் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே சல்லல்லாஹு அலைஹி வசல்ல மன்னவர்களுடைய மனைவிமார்களுள் அதிகமாக ரசூலுல்லா ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா அனுகா அவங்களோட வீட்டுல இருக்கிற நேரத்துல தான் ரசூலுல்லா எல்லா மனைமாருடைய வீட்டுக்கு வந்த அந்த தவணைக்கு போவாங்க ஆனா நபி அவங்க எப்ப ஆயிஷாவுடைய வீட்டுக்கு போறாங்களோ அன்றைக்கு தான் நபிக்கு வெளியில இருந்து நாலு பேர் தெரிஞ்சவங்க உள்ளூரில் இருந்தும் வெளியூரில் இருந்தும் நபி அவங்களை சந்திக்க வரக்கூடிய தூதுவர்கள் அதிகமாக ஆயிஷாவுடைய வீட்டுல ரசூலுல்லா நாளைக்கு தான் வருவாங்க வர்ற நேரத்துல வெறும் கையோட வரமாட்டாங்க அதிகமான அன்பளிப்பு பொருட்களை ஹதியாக்களை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாக சந்திக்க வருவாங்க இது நபியுடைய ஏனைய மனைவிமாருக்கு சற்று மனத்துல ஒரு குழப்பத்தை உண்டாக்கிச்சு நபி ஆயிஷாட வீட்டுல இருக்கிற நேரத்துல மட்டும்தான் விருந்தாளிகள் வாராங்க ஆயிஷாவுடைய வீட்டுக்கு மட்டும்தான் இந்த விருந்தோம்பல்களும் அன்பளிப்புகளும் ஹதியாக்களும் போகுது ஏன் நபி அவங்க எங்கட வீட்டுல இருக்கிற நேரத்துல இந்த அன்பளிப்புகள் வாரல்ல நபிய சந்திக்கிறது விருந்தாளிகள் வாரல்ல ஆயிஷா மட்டும்தான் பெண்ணா என்ற ஒரு யோசனை கேள்வி பெண்களுக்கு எழுவதை போல நபிமா நபி சொல்லா அலுவலம் ஏனைய பெண்களுக்கு இந்த கேள்வி வந்ததுனால மனைவிமார்கள் திரும்ப கூட்டம் கூடுறாங்க ரசூல் ஆயிஷாவுடைய வீட்டுல ஈக்கிறாங்க வந்தாங்க நபி அவங்க கேட்டாங்க எல்லாரும் ஒன்னா வந்திருக்கிறீங்களா என்ன காரணம் சொன்னாங்க தங்களுக்கு இருந்த பிரச்சனையை சொன்னாங்க அன்பளிப்பு பொருட்கள் வருது எல்லா விருந்தாளிகளும் வராங்க ஆயிஷாட வீட்டுல இயக்கங்களை மட்டும்தான் வர்றாங்க ஏன் எங்கட வீட்டுல இயக்கங்களை வாரல்ல இந்த அன்பளிப்பு பொருட்கள் ஏன் எங்களுக்கு வாரல்ல மன்னவர்கள் ஆழமான தீர்க்கமான ஒரு பதிலை தெளிவாக சொன்னார்கள் என்னுடைய மனைவிமார்களே ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நான் ஆயிஷாவுடைய வீட்டில் இருக்கின்ற நேரத்தில் மட்டும்தான் அல்லாஹுடைய குரான் இறங்கு எனக்கு இறங்குகிறது வகி எனக்கு வருகிறது வேற எந்த மனைவிமானிடத்திலும் எனக்கு வகி வாரதில்லை கண்ணியத்திற்குரிய பெருமக்களே நபியுடைய பதிலை பாருங்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமாக சூழல்ல பதில் சொன்னார்கள் ஆயிஷாவுடைய வீட்டில் இருக்கிற நேரத்தில் விருந்தாளிகள் மட்டுமல்ல அந்த விருந்தாளிகளுடைய ஹதியாக்கள் அன்பளிப்பு பொருட்கள் மட்டுமல்ல இப்ராஹிலும் அன்றைக்குத்தான் எனக்கிட்ட வாராரு அல்லாவுடைய புராணாயத்தும் ஆயிஷாவுடைய வீட்டில் இருக்கிற நேரத்துல தான் எனக்கு வருது சொல்லிய நேரத்துல வாயடைத்து மௌனமாக தலை குனிந்தவர்களாக மனைவிமார்கள் மீண்டும் அவருடைய வீடுகளுக்கு சென்று விடுகிறார்கள் புகாரிகளை பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அல்லாஹுக்கு சுபகான நம் அனைவருக்கும் ரஹ்மச் செய்யணும் ஏனென்றால் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் இந்த பெண்களுடைய விஷயத்தில் அதிகமான ஹதீஸ்களை சொல்லி இருக்கிறாங்க சில ரெண்டே ரெண்டு ஹதீஸை சொல்லி நான் முடிவுரைக்கு வருகிறேன் நபி அவங்க சொன்னாங்க ஐந்து நட்பண்புகள் எந்த பெண்மணியிடத்தில் இருக்குமோ அந்த பெண்மணியை பார்த்து சுவர்க்கத்தின் எட்டு கதவுகளும் அழைக்கும் அந்த பெண் சொர்க்கத்தின் எட்டு கதவுகள்ல விரும்பின வாசலால சொர்க்கம் நுழையலாம் என்று அலைவு செல்லும் சொன்னாங்க சொர்க்கத்துக்குள் ஒரு வாசலால நுழையிறதே பெரும்பாக்கியம் நரகத்திலிருந்து பாதுகாப்படைந்து அவர் ஏதாவது வாசலால சொர்க்க நுழைஞ்சிட்டாலே போதும்னு நினைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஆனால் ஒரு பெண்மணியை பார்த்து சொர்க்கத்தின் எட்டு கதவுகளும் அழைக்கும் அந்த பெண் எந்த வாசல விரும்பி எடுப்பாலும் அந்த வாசலால் அவள் சொர்க்கம் போகலாம் அவக்கு சாய்ஸ் கொடுக்கப்படும் தெரிவு கொடுக்கப்படும் அந்த பண்புகள் என்ன தெரியுமா நபி அவங்க சொன்னாங்க இதா சல்லத்தில் எந்த பெண்மணி அஞ்சு நேர தொழுகையையும் நேரம் தவறாமல் தொழுது வருகிறாளோ அந்த பெண்மணியும் வசாமத் ஷஹரஹா வருடத்தில் ஒரு தடவை வருகின்ற ரமதானுடைய மாதத்தில் முழுமையாக எந்த பெண்மணி நோன்பு நோற்றுக் கொள்வாளோ அந்த பெண்மணியும் எந்த பெண்மணி தன்னுடைய ஔரத்தை மர்மஸ்தானத்தை ஹராமான ஜினாவை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுவாளோ அந்த பெண்மணியும் எந்த பெண்மணி தன்னுடைய கணவனுக்கு முழுமையாக வழிபட்டு வாழ்வாளோ தன்னுடைய கணவனுக்கு முழுமையாக வழிபட்டு வாழ்வாளோ கணவனுடைய கல்வி நோகாதபடி நடந்து கொள்வாள் பேச மாட்டாள் உரத்த குரலிலே கத்த மாட்டாள் கணவனுடைய மனம் விரும்புகின்ற வகையிலே ஒரு சாலையான பெண்ணாக நடந்து கொள்ளுவாள் இப்படியான கணவனுக்கு முழுமையாக வழிபட்டு நடக்கக்கூடிய ஒரு பெண்மணியும் அஞ்சாவது பழக்கம் அஞ்சாவது நற்குணம் என்ன கணவன் அந்த மனைவியை ஒரு சாலிகான பெண்ணாக பொருந்தி கொண்ட நிலையில எந்த மனைவி மரணிப்பாளோ கணவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட நிலையில் எந்த மனைவி மரணிப்பாளோ இந்த நா ஐந்து பழக்கங்கள் உள்ள பெண்மணியை பார்த்து சாலையான இந்த முஸ்லிமான பெண்மணியை பார்த்து சொல்லப்படும் சொர்க்கத்துக்கு பல கதவுகள் இருக்கம்மா நீ எந்த கதவை விரும்புகிறாயோ நாடுகிறாயோ அந்த வாசலினூடாக உள்ளே நுழைந்து கொள் என்று அந்த பெண்மணியை பார்த்து சொல்லப்படும் என்று சொல்லல்லாக அலைவசல்கள் கூறி காட்டிய ஹதீஸ் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே இதுதான் எங்களுடைய மனைவிமார்கள் பெற்றிருக்கக்கூடிய தகமைகள் இதுதான் எங்களுடைய மனைவிமாரிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளாக இருக்கிறது பெண்ணானவரிடத்திலே ஹயா வெட்கம் இருக்க வேண்டும் வெட்கம் இல்லாதவள் எதையும் செய்யலாம் எப்படியும் செய்யலாம் எந்த இடத்தில் வேண்டுமென்றாலும் போய் வரலாம் ஏன் அவக்குத்தான் வெட்கம் இல்லையே வெட்கம் உள்ள பெண்ணை பற்றி சொல்லல்லாக அலைவ செல்ல அவர்கள் எப்படியெல்லாம் சுபசோகனம் சொன்னார்கள் ரசூலுல்லா ஒரு நாள் மசித் நபவியில இருக்கிறார்கள் நபிக்கு பக்கத்துல இபுன் அப்பாஸ் ரதியல்லாஹு தாலா அவங்களும் இருக்கிறாங்க ஒரு கருப்பினத்து பெண் ஹபஷி பெண் கருப்பினத்து பெண் என்ன செய்யறா மசித் நபவிக்குள்ள நபிய சந்திக்கிறதுக்கு வர்ற நேரத்துல நபி அவங்க அந்த பெண்ணை தூரத்துல பார்த்தாங்க ஒரு ஹபஷி பெண் கருப்பினத்து பெண் அழகற்றவள் பார்ப்பதற்கு அழகானவள் இல்ல அவலட்சணமானவள் சுருட்ட முடி கருத்த முகம் தடித்த உதடையுடைய அந்த கருப்பினத்து பெண் நபிகளாரை சந்திக்க வருகிறாள் பக்குவமாக மாண்போடு மரியாதையோடு நபிகளாரிடத்திலே கேட்கிறாள் நபியே நாயகமே எனக்காக நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்ன துவா தெரியுமா எனக்கு ஒரு நோய் இருக்கிறது அது என்ன நோய் என்றா நீண்ட காலமாக அந்த நோய் இருக்கு வலிப்பு நோய் எனக்கு வந்துடும் அந்த வலிப்பு நோய் வந்துட்டா எந்த உடம்புல இருக்கக்கூடிய கீழ் ஆடை அப்படியே நீங்கி விடுகிறது அதனால இந்த அவுரத் தெரிஞ்சு விடு தெரிய தெரிய வருகிறது நாலு பேர் என்னுடைய அவுரத்தை பார்த்துடுறாங்க அதனால நீங்க எனக்கு துவா கேட்கணும் எதுக்கு தெரியுமா இந்த வலிப்பு நோய் சுகமாகுவதற்காக கேட்கக்கூடாது இந்த வலிப்பு நோய் நான் வீட்டுல இருக்கிற நேரத்துல வந்துட்டா நான் வீட்டுக்குள்ள இருக்கிற நேரத்துல என்னுடைய ஆடை நீங்க நான் பரவாயில்ல பாக்குறதுக்கு ரெண்டாவது மனுஷன் இல்ல நான் பாதை ஓரத்துல நடந்து செல்ற நேரத்துல இந்த வலிப்பு நோய் வந்துட்டா பாதை ஓரத்துல நான் துடிதுடித்து வலிப்பால ரோட்ல விழுந்துடுவேன் என்ற ஆடைகள் எல்லாம் நீங்கிடும் ரோட்டால போற நாலு பேர் என்ன பார்த்துடுவாங்க என்ற அவர தெரிஞ்சிடும் எனவே நபியே நாயகமே என்னுடைய இந்த வலிப்பு நோய் நான் மௌத்தாகின்ற வரைக்கும் எனக்கு இருக்க வேண்டும் ஏனென்றா நீங்க சொல்லி இருக்கிறீங்க எந்த மனிதன் நோயாளியாக கஷ்டத்தோட துன்பத்தோட வலியோட ஒரு மனிதன் இருப்பானோ அந்த மனிதன் நோயோட கஷ்டத்தோட இருக்கும் வரைக்கும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபியை நீங்க சொல்லி இருக்கிறீங்க நாம் மௌத்தாகின்ற வரைக்கும் அந்த நோயோட தான் இருக்கணும் அப்ப எதுக்கு துவா கேட்கணும் நான் வலிப்பு நோயால கீழே விழுந்தா ஏண்டா கீழ் ஆடைகள் என்னுடைய உடம்பை விட்டு நீங்கி விடாமல் இருப்பதற்காக மட்டும் நபியே நாயகமே நீங்க துவா செய்யுங்க எவ்வளவு ஈமான் என்று பாருங்க இவ்வளவு நாளாக நான் பட்ட நோய் கஷ்டம் போதும் நபியே நீங்க கேட்டா அல்லா எனக்கு சுகத்தை தருவான் என்று அந்த பெண்ணுக்கு கேட்க தெரியாதா நபியுடைய வார்த்தை மீது வைத்திருந்த அன்பை பாருங்கள் சொன்னால் நபியே நீங்க சொல்லி இருக்கிறீங்க நோயோட கஷ்டத்தோட துன்பத்தோட யார் அதனை பொறுமையோட ஏற்றுக்கொள்வாங்களோ அதுக்கு அல்லாஹ் மன்னிப்பு வச்சிருக்கிறான் அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக நீங்க நபிய சொல்லியிருக்கிறீங்க அதே நோயோட தான் நான் மௌத்தாகோணும் என்னுடைய ஆடை மாற்றம் என்ற உடம்புல இருந்து நீங்கி விடாமல் இருப்பதற்காக துவா செய்யுங்க ரொம்ப வெட்கமாக இருக்கிறது நபிய நாயகம் என்று சொல்ல நேரத்துல நபி அவங்க கேட்டாங்க பெண்மணியே உண்ட நோய் சுகமாகறதுக்காகவும் எனக்கு துவா கேட்கலாம் தானே உண்ட நோய் சுகமாக நான் அல்லாக்கிட்ட துவா கேட்கவா அந்த பெண்மணி மீண்டும் மறுத்துட்டா நபிய நாயகமே அந்த நோய் சுகமாக நீங்க கேட்கவானாம் என்ற ஆடை நீங்காம இருக்கிறதுக்கு மட்டும் துவா கேளுங்க நபிய நாயகமே சொல்லிட்டு அந்த பெண்மணி நபியிடத்துல மரியாதையோடு அந்த இடத்துல இருந்து நீங்கி போறா கல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அண்ணவங்க கூடியிருந்த சகாபாக்களை பார்த்து சொன்னாங்க சுவர்க்கத்து பெண்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா இந்த கருப்பினத்து பெண்ணை பாருங்கள் அவர் சுவர்க்கத்து பெண்களில் ஒருவர் என்று சொன்னார்கள் சொல்லல்லாவோ அலைகள் சொல்ல மன்னவர்கள் அழகில்லை பார்ப்பதற்கு வசீகரம் இல்லை ஈமானால் கல்பு நிறைந்திருந்தது அல்லாஹின் மீது பரிபூர்ணமான நம்பிக்கை நபியின் மீது வைத்திருந்த அன்பு பாஷம் நபியுடைய சுண்ணத்தான கடமைகள் இது அந்த பெண்மணி இடத்துல இருந்ததன் காரணமாகத்தான் சொல்லல்லாஹு அலைவசலம் சொன்னார்கள் சொர்க்கத்து பெண்ணை பார்க்க வேண்டும் என்றால் இந்த பெண்மணியை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லல்லாஹு அலைவசலம் சொல்லி காட்டுகிறார்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே ஒரு பெண்ணை பார்த்து சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் துழா செய்தார்கள் ரஹிம் அல்லாஹு இம்ராஜன் ஒரு பெண்மணிக்கு அல்லா ரஹ்ம செய்வானாக என்று நம்பியவர்கள் துழா செய்தார்கள் நபி அவர்கள் ரஹ்மத்திற்காக துஆ கேட்டார்கள் எந்த பெண் தெரியுமா காமத் மினல் லைலி ஃபஸல்லத் ஒரு பெண்மணி நடுநிசையின் போது கண் விழித்து அழகான முறையில உதவெடுத்து அல்லாஹ் ஒரு ரகாத்து தஹஜத்து தொழுதுட்டு அவட கணவன் கிட்ட வர்றா வந்து கணவனை தட்டி எழுப்புறா கணவன் முழிச்சு பாக்குறாரு மனைவி நின்று கொண்டிருக்கிறா மனைவி சொல்றா இப்ப நீங்க எழும்புங்க ஒதுவெடுத்து அல்லாஹ் சகஜத்து ரக்கா சொல்லுங்க அல்லாஹ் உங்களுக்கு ரகமை செய்வான் ஒரு சாலியான மனைவி அவளும் உதவெடுத்து தொழுதா தொழுவிட்டு தன்னுடைய அன்பான கணவரை வந்து எழுப்புற நேரத்துல கணவன் என்ன செய்யறாரு அடுத்த பக்கமாக படுத்துக் கொள்றாரு இப்ப என்ன செஞ்சா மனைவி நவஹி வஜிஹில்மா தண்ணீரை கையில கையில தண்ணீரை நினைச்சு கணவனோட முகத்துல கொண்டு போயிட்டு இப்படி தெளிக்கிறார் தெளிச்சத்தோட தண்ணி பட்டத்தோட மனைவியுடைய கண் தண்ணி தெளிச்சத்தோட கணவன் அப்படி சட்டின்னு முடிச்சு பார்க்கிறாரு திரும்பவும் மனைவி நின்று இருக்கிறார் அல்ல உங்களுக்கு ரகம செய்வான் ரெண்டரக்கா சொல்லுங்க இப்ப இந்த மனைவியுடைய சொல்ல கேட்டோம் அல்லாவுடைய ரஹ்மத்தையும் நாடி இந்த கணவனும் என்ன செய்யறாரு பெய்து உதவெடுத்து அல்லாஹ் ரெண்டு ரக்காத்து தொழுறாரு இப்படியாக தொலை வைத்த பெண்மணிக்கு அல்லாஹ் ரஹ்ம செய்வானாக என்று சல்லல்லாஹு அலைவசலம் துவா செய்தார்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே எத்தனை மகள்மார்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள் மனைவியும் இருக்கிறாள் எங்களுடைய மனைவியும் எங்களுடைய பெண் பிள்ளைகளும் ஏன் நபியுடைய இந்த ரஹ்மத்துடைய துவாவிற்கு ஆளாக கூடாது என்பதை சிந்தித்து பாருங்கள் இல்லாதவர்களாக ஆகிவிட்டார்கள் பாதையிலே செல்லக்கூடிய பெண்களை பாருங்கள் தங்களுடைய இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு அதுவும் அபாயாத்தான் தங்களுடைய உள் ஆடைகளுடைய அடையாளங்கள் வெளியே தெரிகின்ற அளவுக்கு பாதையிலே நடமாடி தெரியக்கூடிய பெண்களை பார்க்கிறோமா இல்லையா இது யார் சொல்லி திருத்த வேண்டிய கடமை அபாயாதான் குறையில்லை ஆனால் இறுக்கமாக அணிந்து செல்லுகிறார்கள் அலங்காரங்கள் நிறைந்த இவைகளை அணிந்து கொண்டு செல்லுகிறார்கள் இவைகளினால் நாலு பேருடைய கண் பார்வை அங்கு ஈர்க்கப்படுகிறது ஒன்னு இரண்டாவதாக நறுமணமும் ஏதாவது ஒன்றை பூசிக்கொண்டு செல்லுகிறார்கள் இதனால் பாதையில செல்லக்கூடியவர்கள் அந்த நறுமண வாசனையை நுகர்கிறார்கள் திரும்பி பார்க்கிறார்கள் பெண்களை இவர்களுடைய கண்கள் அப்படியே ஈர்த்து கொண்டிருக்கிறது இன்னும் சில பெண்கள் கால் கொலுசுகளை அணிந்து கொண்டு நடந்து செல்லுகிறார்கள் தலதலவன அந்த சப்தமும் கேட்கிறது ஆண்கள் திரும்பி பார்க்கிறார்கள் பெண்களின் பக்கமாக கவனங்கள் ஈர்க்கப்படுகிறது நபி அவங்க சொன்னாங்க எந்த பெண்மணி தன்னுடைய முடிகளை காட்டிக்கொண்டு நறுமணம் பூசிக்கொண்டு கால் ஓசை எழுப்பக்கூடிய கொலுசையும் அணிந்து கொண்டு பாதையிலே நடந்து செல்லுவாளோ அவள் நடத்தை கெட்ட விபச்சார் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே எத்தனை இஸ்லாமிய பெண்களை சந்தையிலே காலையிலே சென்று பாருங்கள் மரக்கறி எடுக்கக்கூடிய அந்த வியாபாரியிடத்திலே சென்று ஒரு ஐந்து ரூபாயை குறைப்பதற்காக ஒரு பத்து ரூபாயை மீன்காரிடத்திலே சென்று குறைப்பதற்காக அல்லாது அந்த நிறைக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக் கொள்வதற்காக எத்தனை பேர் சிரித்து குலைந்து மலைந்து வியாபாரிகளோடு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் சற்று சிந்தித்து பார்த்தீர்களா எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே ஹயா வெட்கம் என்பது ஈமானுடைய பகுதி அந்த வெட்கம் இல்லை என்றால் அவள் ஆடை இல்லாமல் பாதையிலே சென்றாலும் அவள் சமனாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறாள் எல்லாம் வல்ல அல்லா நம் ஒவ்வொருவருக்கும் முழுமையான முறையிலே தீனை படித்து விளங்கி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொடிய இருந்து பாதுகாப்படையக்கூடிய குடும்பமாக மக்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை குற்றம் குறைகளை மன்னித்தல்வானாக வாசர் தவானா அனில் அஹமதுல்லாஹி ரப்பில்